அமீன் ப்ரோ ரெண்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சரி நான் ஒன்றாவது நீங்கள் பண்ணதுக்கு எனக்கு கேட்டிருந்ததுக்கு ரைட் ரிப்ளை பண்ணோம் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்பா இப்போ அஃபாஸுக்கு கொடுத்திருந்த ரிப்ளையில் வந்து சம்மந்தமே இல்லாமல் உங்களோட ரிப்ளை உங்களுக்கு தரமுனுங்க அதுலுக்கு வந்து மூக்க நுழைச்சிக்கிறீங்க ரெண்டாவது கமெண்ட்டை போட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்பாஸுக்கு தானே தேவையில்லாத வேலை உங்களுக்கு அவர் எங்கேன்னு சும்மா இப்போ பலூரத்துக்கு நீங்கள் தேவையில்லாமல் வந்து உடச்சி விட்டீங்க குட்டையை குழப்பி விட்டுட்டீங்க வந்து இப்போ அவர் மெதுவாக பலி சுத்தமில்லாமல் இல்லாமல் சரி இப்போ நீங்கள் உனோட ரெண்டு இதுக்கும் சேர்த்து ஒரே இதில் இதில் பதிலாக தாரேன் வந்து இப்போ நீங்கள் பேச இந்த சொல்லிக்கிற எதுவுமே அர்த்தமில்லாத விஷயம் கதைவெல்லாம் சொல்லிக்கிறீங்க இந்த ஃபிக்கு மதம் அது என்ன அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நுனிக்குள் மீறவன் குருவாய் சும்மா காலம் அல்வேறுப்பா பார்த்துட்டு அலையா போலியா அது ஃபிக்குன்னு அது சாரி இந்த தண்ணிக்கரை இந்த கதை கதையாக சொல்லிக்கிறீங்க விளைச்சா வேற ஒன்று வெறும் கதை தாய்க்கு வந்து இந்த கா அவங்களோட மதஹபை வலிக்கு அந்த வலிக்கெட்ட குப்பை நஜீஸ் பிடிச்ச இந்த மதஹப வந்து அதுக்கு வக்காலது வாங்குறது கதை சொல்லிக்கிறீங்க வந்து விளைஞ்சா இப்போ காதியானி அவங்களோட நிலைப்பாடை வந்து அவங்களோட கொள்கையை வக்காலத்து வாங்குறத இப்படி கதை சொல்லுவாங்க அதே மாதிரி கதை சொல்லிக்கிறீங்க எப்படி ஷியாக்கள் அவங்களோட கொள்கைக்கு வந்து கதை சொல்லுவாங்க அதே மாதிரி கதை சொல்லுங்க எப்படி கிறிஸ்தவர்கள் ஹிந்துக்கள் கதை சொல்லுவாங்க அது மாதிரி கதை சொல்லுங்க கிறிஸ்தவர்கள் கிட்ட பைபிள் எங்க ஜீசஸ் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறார் அவர் பைபிள் எங்க ட்ரினிட்டிக்குன்னு கேட்டால் வந்து அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க நீட்டு அது இப்படித்தானே அப்படித்தானே அலையா போலையான்னு நீங்க சொன்ன மாதிரி ஒரு கதைகளை சொல்லுவாங்க வந்து அவன் நிலைப்பாட சரி காண்றதுக்கு அதே மாதிரி நீங்க வந்து உங்களோட அந்த குப்பை வலிக்கெட்ட கொள்கையை வந்து சரி காண்றதுக்கு கதை சொல்லிக்கிறீங்க இந்த கதையால எந்த பிரயோசனமிக்கா இல்லை எந்த பாதமும் இந்த இஸ்லாம் இஸ்லாம்ன்றது வந்து உங்களோட உம்மோட மாப்பிள்ளோட சொத்தும் இல்லை ஏன் உம்மோட மாப்பிள்ளோட சொத்தும் இல்லை இஸ்லாம்ன்றது வந்து அல்லாவுடைய மார்க்கம் வந்து விளங்கிச்சா எங்களுக்கு இஷ்டமான வேலை அதில் போட்டு குட்டையோ குழப்பம் அது வந்து அது தெளிவாக மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தியது அல்ல சொல்ல இஸ்லாத்தை மார்க்கம் நான் பூர் தேர்ந்தெடுத்து அதை பூர்த்தி பண்ணிட்டு நல்லா சொல்ல கம்ப்ளீட் பண்ணியாச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நீங்கள் சொல்கிறீங்க வந்து இஸ்லா குர்வான் அதிச நேரடியாக எது கேளான்றீங்க அல்லா சொல்ல முழுமையாக்கியாச்சுண்டு அதை பின்பாட்டுக்குன்றான் இலகு இறக்குகிறான்றான் அப்படி சொல்லுவாங்க அல்லா ரசூல் இது நேரடி எடுக்கலான்னு எந்த குருவான்லைக்கு ஆயத்தில் எந்த ஹதீஸ்லைக்கு நேரடி எடுக்கலான்னு காட்டையிலுமே இல்லை அப்போ அது உங்களோட சொந்த கட் பண்ண உங்களோட மனோ இச்சை மனோ இச்சை பின்பற்றவன் யார் காஃபிர் வலிகேடன் ஆ ரைட் அது ஒரு பக்கம் இருக்க இதில் ஒன்றும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்களே பாரு அதெல்லாம் வந்து அப்போ அதில் முக்கியமாக வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்த இமாம்கள் என்ன இந்த ஆ இந்த இமாம்கள் என்ன லூஸா அப்படின்னு கேட்டீங்க இமாம்கள் வந்து லூஸா இல்லையான்ற எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் ஒரு பச்சை லூஸுன்னு மட்டும் தெரியும் நீங்கள் ஒரு லூஸு லூசுன்னால ஒன்னா நம்பர் லூசு மட்டும் இல்லை பச்சை வலிக்கையில் நீங்கள் ஒரு அல்லா மீது சத்தியமாக தெளிவான ஒரு காஃபியர் இஸ்லாத்துட்டு வெளியேறப்பட்ட இந்த ஷியா காதியான கொள்கைக்கு இதே மாதிரி வலிக்கெட்ட கொள்கை அக்கீதா கலிக்கு இஸ்லாத்துக்கு எதிராக அந்த அக்கீதா கொண்ட தெளிவான ஒரு காஃபியர் அதை தெளிவழிங்கலாம் என்னண்டா நீங்கள் ஒரு லூசுண்டன் மே இந்த நீங்கள் சொல்கிறீங்க வந்து மேல் நான்கு மதுகபுகள் இல்லாமல் இஸ்லாம ஷரியாவே இல்லைன்றீங்க விளங்கிச்சா நான்கு மதபில் இல்லாத ஒரு கருத்தை கூறுவது தடுக்கப்பட்டுள்ளதுன்றீங்க இல்லைங்க நீங்க ஒரு லூசுன்றதுக்கு முதலாவது நீங்க லூசுன்றதுக்கு ஆதாரத்தை காட்டுறேன் ரெண்டாவது நீ காஃபின்றதுக்கு ஆதாரத்தை காட்டுறேன் முதலாவது நீங்க லூசுன்றதுக்கான ஆதாரம் நான்கு மதுகவில் இல்லாத ஒரு கருத்தை கூறுவது தடுக்கப்பட்டுள்ளது ஹராம்ன்றது யாரு உங்களோட உம்மோட மாப்பிள்ளைய வந்து ஹராம்ன்றது உருவாக்குறது உங்களோட உம்மோட மாப்பிள்ளைய ஹராம் இதான் ஹராம் இதா ஹலால் சொல்றது ஹராம் ஹலால் சொல்றது அல்ல மதம்ன்றதே வந்து நபியான காலத்துல இருந்துச்சா இந்த ஷாஃபியான ஃபேமிலி மாலிக்கு மத உருவாயிச்சு இப்ப கிட்டத்துல தான் வந்து பல நூற்றாண்டு நபியில வஃபாத்து பல நூற்றாண்டுகள் புறத்தான் வந்து மதவுகளை உருவாச்சு வந்து இமாம்களை தோண்டி இமாம்கள் காலத்துல கூட மதப் இல்லை எந்த இமாம்கிட்ட பேர்லிக்கு ஷாஃபியான இமாம் பிடிப்பாங்களுக்கு இமாம்கள்னா அவங்களோட காலத்து அவங்க கூட அந்த மதபீகள் அவங்களோட பேர் இருக்கிற மதப் அவங்களோட மரத்துக்கு போற எவ்வளவு காலத்துக்கு போற அந்த மதவுகளை உருவாச்சு ஆஹ் அப்படி இருக்க போகல நீங்க ஒரு கிணத்தனமா லுசுத்தனமா சொல்றீங்க வந்து அந்த மதபு அல்ல வந்து இல்லாத கருத்தை சொல்றது வந்து குர்வான் அதிஸ்ல இல்லாத அப் மதப்ல இல்லாத கருத்தை சொல்றது வந்து ஹராமம் சரியா அப்ப இப்படி மத மதஹப் இஸ்லாத்துல இல்லாத இஸ்லாத்துக்கு சம்மந்தம் நபில வஃத் சஹாபாக்களோட வஃத் தாபியன்கள் காலத்துக்கு தபோ தாபியன்கள் காலத்துக்கு எல்லாம் போற இவ்வளோ அந்த அதே இமாம்களோட காலத்துல கூட அந்த ஷாஃப் அந்த மதபு சொந்தக்காரன் இமாம்ட காலத்துல இல்லாத மத அவங்களோட போற உருவாயின மதபுல வந்து இல்லாத கருத்தை சொல்லி ஹராம்னு சொல்லி ஹராம் சொல்லி அல்லா அப்ப அல்லா சொன்னது குருவான் லைக்கு அப்ப குருவான் உரு இறங்கினத்துக்கு எத்தனையோ நூற்றாண்டு பூர்வம் அந்த மத அப்படிங்கிற கருத்தை இல்லாதோன்னு சொல்லிட்டு ஹராம்ன்ற சட்டத்தை யார் இறக்கினா ஹராம்ட இருக்குன்னு அல்லதா இருக்கணும் அல்லடா அப்பா அந்த குருவான் இல்லாத எத்தனையோ நூற்றாண்டு பூர்வம் இதில் வந்து சட்டத்தை வந்து ஹராம்ன்ற ஒரு கருத்தை வந்து எப்படி குருவான்ல வந்துச்சா ஹதீஸில் வந்துச்சா எப்படி ஒரு லூசுண்டு பாருங்க வந்து நீங்க மத அப்படி இல்லாத கருத்து சொல்கிறே ஹராமாம் ஆனா இப்படி நீங்க சொல்லிக்கிற முழுக்க முழுக்க சொன்ன கருத்தெல்லாம் வந்து குர்வானிஸ்ல இல்லாத கருத்து குருவான் ஹதீஸ்ல இல்லாத கருத்து சொல்றேப்பா என்னதாப்பா மதபில் இல்லாத கருத்து சொல்றோம் சொல்றேன் வந்து ஹராம் டாக்கா ஆ குர்வான் ஹதீஸ்ல இல்லாத கருத்தை சொன்ன நீங்க யாரு காஃபிரு நீங்க சொன்னது ஹராம் இல்ல காஃபிரு இந்த மதபில் இல்லாத கருத்து சொன்னாக்கா ஹராம்னு சொன்னா அதை விட மேலேகிற குர்வானிஸ்ல இல்லாத கருத்து சொல்ற நீங்க யாரு ஆ காஃபிரியாப்பா சரி அடுத்தது வந்து நீங்க காஃபின்றதுக்கு முக்கியமான அது எவ்வளவு லூசுத்தானோ மதம் இல்லாத கருத்து ஆறாம் மதம்ன்றது இஸ்லாத்துல இல்ல அது அப்படி ஒரு எந்த இடம் பைத்தியக்காரன்ட்டு பாருங்க சரி அது ஒரு பக்கம் மீக்க இஸ்லாமிய அதாவது நான்கு மதபல் இல்லாமல் இஸ்லாம் சரியாக இல்லைன்றீங்க எவ்வளோ பெரிய பைத்தியக்காரன் ஆகிக்கணும் அதை விட நீ காஃபின்றதுக்கு ஆதாரம் இந்த வாக்கியம் தான் நீ ஒரு காஃபின்றதுக்கான ஆதாரம் இது தான் இஸ்லாமிய சரியா அதாவது நான்கு மதபல் இல்லாமல் சரியா இஸ்லாமிய சரியா இல்லைன்னு சொன்னால் அப்போ ம இதான் சொன்ன இமாம்கள காலத்தில் அந்த மதஹப் இல்லை அவங்களோட மறந்து போறது மதஹபே உருவாச்சு அப்ப அந்த இமாம்களுக்கு முன்னுக்க வாழ்ந்த தாபின்க சஹாபா நபியிட வஃபாத்துக்கு நபி அவங்கள்ட்ட காலத்துலயும் நபியும் நபியும் வந்து எந்த நபி எந்த மத ஷாஃபி மதப் அனஃபி மதப் எந்த மதப் பின்பற்றின அதையும் சொல்லுங்களே ஆஹ் நபியே மத எந்த நபியும் எந்த மதப் இல்லை அப்போ எந்த மதப்பில் நபியும் இல்ல சஹாபாக்களும் தாபீன்களும் தபு தாபீன்களும் இல்லைன்னு சொன்னாங்க அந்த காலத்துல இல்லைன்னு சொன்னா அப்ப நானும் மதப்பில் இல்லாமல் இஸ்லாம ஷரியா இல்லைன்னு சொன்னா நபியரா காலத்துல இஸ்லாம ஷரியாவே இல்லைன்றீங்க சாபா கடை காலத்துல இஸ்லாம ஷரியா இல்லைன்றீங்க நீங்க ஆ தாபீன்க காலத்து இஸ்லாம ஷரியாவே உலகத்துல இல்ல நபி தபு தாபின் காலம் இஸ்லாம ஷரியான்னு ஒன்றே உலகத்துல இல்லைன்றீங்க அப்ப நீங்க ஏன்னா அந்த காலத்துல தா மதபே வந்து ஆ அப்ப எந்த பைத்தியக்காரன் இருந்தாலும் உச்சகட்ட பைத்தியக்காரன் மேன்ட்ட கிறுக்கும் உதவி உண்டு நீங்க ஆ இவங்களே எரும மாடுன்னு நீங்க சோறு தின்றீங்களா புல்லு தின்றீங்களாட்டு வேற நஜிச திண்டிங்களான்னு தெரியும் இப்படி ஒரு கிறுக்குண்டு பாருங்க ஆ மத மத ஆக மதபில இஸ்லாமிய சாரியா இல்லையா அப்ப நபி இஸ்லாமி மதப் இல்லாத காலத்துல நபியாங்கட காலத்துல நபியாங்க வந்து இஸ்லாமிய ஷரியா அப்ப நபியாங்க இஸ்லாமே கொண்டாடல நபியர் காலம் இஸ்லாமே இல்ல சாபா காலத்து இஸ்லாமே இல்ல வந்த அப்ப அவங்க ஒருத்தர் முஸ்லீம் இல்லை நபி வந்து முஸ்லீமே இல்ல அப்ப உங்களோட பார்வையில் ஆ அப்போ நீ ஒரு எரும மாட்டு உதவி மட்டும் நீ ஒரு தெளிவான காஃபிர்னா வந்து இதுக்கு தவணையமாக காஃபிர்களோட ஐயோ கோவந்தாப்பா வருதோன்னு நம்ம கிறுக்கனோட பேசுறதுக்கே விருப்பமா இல்லைத்தான் ஏன்னா சூடாவதோன்னு உங்கள்கிட்ட கதைவெல்லாம் கேட்க சூடு தான் அவரை வந்து இப்படிதான் பேச வார கடைசியில வந்து இந்த மாதிரி கிறுக்கனோட பேச போகல வந்து நபிய பார்த்து முஸ்லீம் இல்லைன்றியே நீ உன்னையமே கிறுக்கன் சஹாபாக்கள் முஸ்லீம் இல்லைன்றியே ஆஹ் அதாவது நபீர காலத்துல இஸ்லாமிய சரியா இல்லைன்றாய் சஹாபாக்கள காலத்துல இஸ்லாமிய சரியா இல்லைன்றாய் நீ எவ்வளவு பெரிய பைத்திய பைத்தியக்காரனாயும் மறைய உனையெல்லாம் என்னடா செய்யறே வந்து ஐயோ ஐயோ இதுக்கு தான் பேசுறதுக்கே விருப்பம் இல்லை சும்மா இருந்தான் வந்து உண்ட இதுக்கு வந்து தயவு செஞ்ச குர்வான் நல்லா சொல்றான் வந்து ஏழாவது அத்தியாயத்தில் தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து அவுஜுல்லாமேஷேதான் அனில் ஜாஹிலின்ட்டு வந்து உங்களையுமே ஜாகிலின்களை வந்து அறிவினர்களை வந்து புறக்கணிங்கன்ற சொல்லி அதை சொல்லிட்டு தயவு செஞ்சு உங்களையுமே நான் என் கொள்கையை வச்சுக்கிறேன் இந்த மாதிரி மடையனுல பைத்தியக்காரன் இஸ்லாமிய அறிவை இல்லாமல் வந்து இந்த கிறுக்குத்தனமா பேசக்கூட பைத்தியக்காரனோல வந்து நான் என் நட்பு வட்டாரத்துல வைக்கிறல வந்து எங்கே சரி வேறு யாரும் சரி போஸ்டலுக்கு வந்து நான் கொமெண்ட் பண்ணக்கூட கூட வந்து தயவு செஞ்சு த தப்பி தவறு சரி எனக்கு ரிப்ளை பண்ணுங்க பாக்குறதுக்கு எரிச்சலை உங்களுக்கு உங்களோட உங்களை ஐயோ தயவு செஞ்சு ரிப்ளைவல் பண்ணிடுவானே இந்த கோமெண்ட் வந்து உங்களை எரிச்சலை கண்டாலே வந்து பைத்தியம் போல